والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه واتباعه واهل بيته اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي انقض ظهرك ورفعنا لك ذكرك صدق الله العظيم அனைத்து புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லா சாந்தியும் சமாதானமும் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபியங்கள் தபவு தாபியங்கள் அவுளியாக்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் முக்மின்களாக வாழ்ந்த வாழுகின்ற வாழ போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக அல்லாவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அதரது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த இந்த உலகை விட்டும் பிரிந்த ஒரு சிறப்பான ரபியூனில் அவ்வல் மாதத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லதையாளர்களே அருமை சகோதரர்களே இந்த உலகத்தில் அதற்கு செல்லம்பாக அழகி செல்லும் அவர்களை விட கண்ணியமான ஒரு படைப்பு அல்லாஹுவினால் படைக்கப்படவில்லை எனவே அந்த ரசூலுல்லாஹி செல்லம்பாக அழகி செல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய நபியாக இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய உம்மத்தில் நாம் இருக்கிறோம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய கட்டாய கடமை எங்கள் அனைவருக்கும் வருகிறது அல்லாமே நல்லடியார்களை அருமை சகோதரர்களே நாம் நபிசல்லாஹு அலை ஒசல்லம் அவர்களை எந்த அளவு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆனால் இதற்குரிய பதில் அல்லாஹு தாலா நபிசல்லாஹு அவர்களை எந்த அளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் பார்ப்போம் என்றால் எங்களுக்கு விளங்கும் நாம் எங்களுடைய நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை எந்த அளவு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதா ஏனென்றா அல்லாஹுடைய பால் எவ்வளவு கண்ணியமாக பேசுகிறான் இருபத்தி அஞ்சு நபிமாறுகளுடைய வரலாறு பேசுகிறார் இருபத்தி அஞ்சு நபிமாறுகளுடைய பெயர்களை சொல்லி இருக்கிறார் எல்லா நபிமாறுகள் அநேகமான நபிமாறுகள் அல்லா பெயர் சொல்லி கூப்பிட்டிருக்கிறார் யா மூசா அல்லாஹு தாலா பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஆனா எங்கட நபி செல்லாம் அழகி செல்லம் அவர்களை கூப்பிட வேண்டிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பெயர் சொல்லி கூப்பிடல கண்ணியமான பல வார்த்தைகளை குரானில் அல்லாஹ் பாவித்திருக்கிறார் யா ஐயுகல் முன்சம்மில் யா ஐயுகல் முத்தத்தில் யா அழகான நல்ல கருத்துள்ள நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அவங்கள கண்ணியத்தை எடுத்து காட்டக்கூடிய சிறப்பான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள் பெயர் சொல்லி கூப்பிடாததற்கு காரணம் அல்லாத பார்வையில இந்த நபி அவ்வளவு கண்ணியமானவராக இருந்தாங்க அழகி அவங்க அவங்கள வாழ்க்கைய முன்மாதிரியான வாழ்க்கைன்னு சொல்லி இருக்கிறார் ஏனைய நபிமார்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அல்லா குரான்ல முன்மாதிரியான வாழ்க்கைன்னு சொல்லி இருக்கிறார் ஆனா அவங்க வாழ்க்கையில ஏதேதாவது நிகழ்வுகள் அவர் செஞ்ச மாதிரி நடக்க வானம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இப்ராஹிம் இப்ராஹிம் அவர்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது இல்லா கவுல இப்ராஹிம் அலி வீதி தன்னுடைய தகப்பனுக்கு இஷ்டகபாடு செய்வேன் என்று சொன்னாங்க காபிரான தனது வாப்பாவுக்கு இஷ்டகபாடு செய்வேன் என்று சொன்னாங்க அந்த விஷயத்துல மட்டும் இப்ராஹிம் அலி பின்பற்ற அவங்க பெரிய வசதியானவர்கள் அவங்க கண்ணியமானவர்களோட தான் இருப்பாங்க இவங்களை வச்சு தாவத்து கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் அந்த இடத்துக்கு அப்துல் நாஹிபுன் உம்மி மத்தூர் ரதியல்லாஹு அன்பு வந்தார் இவர் கண் தெரியாத சஹாபி இவர் அங்க வந்துள்ள வார நேரம் இவரை கண்ட விசல்லாஹு அழகி செல்லம் இவர் எதுக்காக இந்த நேரம் வாராரே நான் கண்ணியமானவர்களோட பேசிக் கொண்டிருக்கிறேனே recordable பொழுது நீங்கள் முகத்தை கடுகடுத்து திருப்பிக் கொண்டீர் அப்படின்னு நேரடியாக முன்னோக்கி அல்லா அவங்கள இந்த செயலை சுட்டி காட்டல மாறாக நபிசல்லாஹு செல்லம் صلى الله عليه وسلم کا آیت ذرا சரியா பிழையா இதையெல்லாம் யோசிக்காம கேட்கிறவங்களுக்கு அனுமதியை கொடுத்து அனுப்பிட்டாங்க ஆனா வரை இவர் செல்லம் அப்படி செஞ்சிருக்கப்படாதே அல்லாஹு தானா ஆயத்தை இறக்கிறான் ஏன் நீங்க அனுமதி கொடுத்தீங்க லிம அறிந்தலகம் ஏன் அந்த உலகத்துகளுக்கு அனுமதி கொடுத்தீங்க இந்த கேள்வி கரைஞ்சிருவாங்க டென்ஷன் ஆகிருவாங்க அதனால் அல்லாஹ் அவருடைய அந்த பிழையை சொல்லுவதற்கு முன்னால் அல்லாஹ் மன்னிப்பை சொல்லுகிறார் எங்கேயுமே பிழைய சொன்னதுக்கு பின்னாலதான் மன்னிப்பு சொல்லப்படும் ஆனா நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி ஆயத்திருக்கிறான் அபல்லாஹு அன்க லிமா அறிந்தலகும் அபல்லாஹு அங்க அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான் ஏன் நீங்க அவங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அந்த அளவுக்கு நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறார் அந்த அளவு கண்ணியத்தோட நான் குரான்ல ஒவ்வொரு ஆயத்துக்களையும் அவங்களுக்கு அல்லாஹ் இறக்கி வச்சார் குரான் அல்லா இருபத்தி அஞ்சு நபிமார்களை பற்றி சொல்றார் ஏனைய நபிமாறுகளுக்கும் எங்கட நபித்தல்லாவோ அலை வசல்லம் அவர்களுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் காட்டி இருக்கிறான் அல்லா ஏனைய நபிமாறுகளை விட எங்கட நபிசல்லாஹு அலை வசல்லம் அவங்க அல்லாஹுடைய பார்வையில அந்த அளவு கண்ணியமானவர்களா இருந்தாங்க நிறைய நபிமாறுகள் அவங்களுக்கு தேவையான பல விஷயங்களை அல்லாஹுவிடத்துல துவா கேட்டு அடைஞ்சு கொண்டாங்க அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க ரப்பி ரஹ்லி சதுரி யாரெல்லாம் பிராவனிடத்துல போய் இஸ்லாத்தை சொல்லும்படி தாவத்து கொடுக்கும்படி சொல்லி இருக்கிறாய் நான் இந்த பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ்விடத்துல கையேந்தி சொன்னாங்க ஏந்த உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக நான் காவிர்களுக்கு மத்தியில போய் உழைப்பு செய்ய போறேன் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பொறுப்பை கொடுத்து அனுப்புற நேரம் அல்லாஹுவாக ஆயத்திறக்கினான் அலம் நாங்க இந்த நபி சல்லாஹூ அலி இருக்கிறாங்களே உங்களோட முந்தின நடந்த பாவங்கள் மட்டும் இல்ல நடக்க போறதையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் மன்னிப்பை அல்லா அதற்கு இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் கேட்ட இன்னும் ஒரு துவா கண்ணியத்தை கேட்டார்கள் கயாமத்து வரையில வரக்கூடிய எல்லாரும் என்ன பத்தி நல்லா பேசணும் எல்லாரும் என்ன கண்ணியமா பேசணும் கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு என்ன மக்களுக்கும் அல்லாஹ் கபூல் செஞ்சான் அதனால தான் உலகத்தில் உள்ள எல்லா சாராரும் அவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இதே கண்ணியத்தை அல்லாஹ் நபி சொல்லாஹு அலைவ செல்லமுக்கு எப்படி சொல்றான் வரப்பானா லக்கதிக்கிறான் உங்களோட உங்களோட பெயரை உங்களுடைய பிரஸ்தாபத்தை நாங்க வசத்தி தான் வச்சிருக்கிறோம் யாராலையும் அவங்களை கீழே உடையலாம் யாராலையும் அவங்களை கேவலப்பட யாரு நினைச்சாலும் உங்களோட கண்ணியத்துல ஒன்றும் செய்யலாம் அந்த அளவு நாங்க உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறோம் இது அல்லா சொன்னது நபி சொல்லா வரைக்கும் செல்லவுக்கு அதில் இப்ராஹிம் செல்லலாம் இன்னொரு துவா கேட்டாங்க நபிமார்களுக்கு அல்லாஹ் பல கட்டளைகளை சொன்னான் நீங்க இந்த பிழையில ஈடுபடக் கூடாது நீங்க இப்படி ஒரு பிழையில ஈடுபட்டிருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் கண்டித்தான் நபிசல்லாஹு அலஹி அவர்களால பில நடக்காது அப்படின்றதுக்கு ரப்பே பொறுப்பெடுத்தான் ஆதம் அலஹிஸ்லாம் சொர்க்கத்துல இந்த கனிய சாப்பிடக் கூடாது அவரே சைத்தானுடைய ஊசலாட்டத்தினால அல்லா போட்ட ஒப்பந்தத்தை மறந்து போய் சாப்பிட்டாரு அவர் ஒரு நபி அவர் ஒரு ரசோல் ஆனா அவர் அல்லா சொன்னதை மறந்தாரு அல்லா அதை குரான்ல சொல்லி காட்டுறார் நாங்க ஆதம் அலிஸ்லாமோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சோம் ni nga பேச மாட்டார் இவர் மனோச்சிக்கு தோதுவாக பேச வாழும் சொல்லல் இவர் மனோச்சிக்கு தோதுவாக இவருடைய உள்ளம் போற போக்குல இவர் ஒரு வார்த்தையும் பேச மாட்டார் இல்லா இவர் ஒரு வார்த்தை பேசுறதாக இருந்தால் அது வகையாகத்தான் இருக்கும் நீங்களும் கண்ணியமா கூப்பிடணும் எங்களுக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் கொள்ற மாதிரி சர்வ சாதாரணமாக அந்த விசல்லாஹு அணை செல்லம் பேரை சொல்ல ஏழாவே பேரை சொல்ல கூடாதே எங்க நபிசல்லாஹு அலை வசல்லம் பேர் வந்தாலும் நாங்க நபிசல்லாஹு அலை வசல்லம் பேரோட தலவாத்த சேர்த்துக் கொள்ளணும் சர்வத்தில்லாம் அவங்களோட பேர் சொல்லப்படாதே இன்னைக்கு சர்வசாதாரணம் சர்வசாதாரணமா அந்த நபிசல்லாமு அலை யோசல்லம பத்தி நாங்க பேசுற நேரம் கூட நபி அவங்க நபி அவங்க நபி அவங்க முகமது நபி அவங்க ஒரு தலவாத்த சொல்றதுக்கு எங்கட நாவு தகுதி இல்லாத நிலையில மாறிச்சு எவ்வளவு எங்களுக்காக தந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்ச இந்த நபிசல்லா அவர்களுக்காக செலவாக்கு சொல்லி ஒரு துவாவை செஞ்சு பிறவி உபகாரம் செய்ய இல்லைன்னு இருந்தா எங்களை விட மோசமானவங்க இருக்கேனா இதனால தான் ஆகப்பெரிய கஞ்சன் யாரு தெரியுமா நபிசல்லாஹு பெயர் சொல்லப்பட்டு அந்த பெயருக்கு பின்னால செலவாக்கு சொல்லாதவர் சாதிக்க பார்க்கிறோம் ஒரு தலவாத பூர்த்தியா எழுதுறதுனால எங்களுக்கு என்ன குறைஞ்சிட போகிறேன் எனவே கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே நாங்க எந்த வார்த்தையில பேசுறதா இருந்தாலும் சரி எந்த பாசையில பேசுறதா இருந்தாலும் சரி நபிசல்லாஹு அலையோ செல்லம் அவங்களோட பெயர் வந்தா அதற்குரிய உண்மையான கண்ணியம் செலவாக்கு இல்லாம அந்த பெயரை சொல்லக்கூடாது Even அறியப்படக்கூடாது எவ்வளவு வரலாறு சொல்லலாம் நபிசல்லாம் அலைய செல்லம் அவங்கள பெயர் எழுதப்பட்ட காகித துண்டுகளை கண்ணியமாக எடுத்து வைத்தவர்கள் எல்லாம் உலகத்தில் எவ்வளவு பெரும் அந்தஸ்துக்கு போய் சேர்ந்தாங்க நபிசல்லாம் அலைய செல்லம் அவங்கள அவங்க அவங்க மீது செலவாக சொன்னவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரும் அந்தஸ்துக்கு போய் சேர்ந்தாங்க கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே நாங்க நபித்தல்லாஹு அலைஹி வசல்லம் மீது ஒரு தடவை செலவாத்து சொன்னா அல்லாஹ் பத்து தடவை செலவாத்து சொல்றான் அப்படின்னா அல்லாஹ் ரகத்து செய்யறான் இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குது நாங்க செலவாத்து சொல்றத எங்களுக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்குது எனவே கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே நாங்க இந்த ரவியூமில் ஒரு மாதத்துல மிக பிரதானமான ஒரு வாழ்க்கையில ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றமாக நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை எங்களோட உள்ளத்திலும் நாவிலும் கொண்டு வருவோம் இன்ஷா அல்லா என்னோட வாழ்க்கையில நபிசல்லாஹு வசல்லமுடைய வாழ்க்கை பூர்த்தியா வாழ்றதுக்கு அது ஒரு காரணமாக அமையும் எல்லாம் வல்ல நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக மக்கள் இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக கனிமாவோடு வாழ்ந்து கனிமாவோடு மறைக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக ஆயுளை மறக்க இறுதி மூச்சை நல்ல நிலை செயல வெளியாக்குவாயாக நிறைய வார்த்தைகள் பேசுகிறோம் ரப்பே ஆனா கடைச ஒரு வார்த்தை பேச இருக்கிறோம் அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது ரப்பே நீதான் எங்களை நாவிலிருந்து வெளியாகக்கூடியவன் அந்த வார்த்தைய லாயிலா இல்லல்லா முகம்மது என்ற கலிமாவாக மாற்றி தந்திருந்தப்பே நாங்க கடைசா செய்த அமல் உனக்கு பொருத்தமான அமலாக இருக்கணும் ரப்பே நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்கள அன்பையோட உள்ளத்துல போடுறப்பே அவங்களோட கண்ணியத்தை போடுறப்பே அவங்களோட வாழ்க்கைய முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய சௌகீர்த்த எங்களுக்கு நசீவாக்குவாயாக பெற்றார்களுக்கு அமர் செய்தருள்வாயாக மத்திர செய்தருள்வாயாக ஆபியத்தை நசீவாக்குவாயாக ஆயுளை பலத்தை செய்தருள்வாயாக யாரெல்லாம் கவலாளிகளோ அவங்கள தவிர சூழ பூங்காவாக ஆக்குவாயாக இங்கு இருக்கக்கூடிய சிறியவர்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் எல்லாரையும் கபூர் செய்து கொள்வாயாக எல்லாரையும் ஏற்றுக்கொள்வாயாக எல்லாருடைய முடிவையும் நல்லதாக ஆக்குவாயாக